ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான வச்சு இடிக்கிறோம் ஒரு பேக்க விட மாட்டான் அமெரிக்கா லண்டன்லாம் ஒரு சின்ன கல் இருக்குதுன்னா இது ஆயிரம் வருஷம் பழமையானதான் தொடவே முடியாது போய் பூமி தவம் பெருக்கும் சீலர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ் கொண்டிருக்கின்ற பூமி இந்த பூமி எனவே நாம் புண்ணிய சீலர்கள் என்கின்ற எண்ணம் நமக்கு நிறைவாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வகுப்பிலே ஐயா அவர்கள் நூலின் அடிப்படையில் பாசங்களை பற்றியும் பசுவை பற்றியும் பதியை பற்றியும் மிக அழகாக விளக்கி நூலிலே வராத விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு மேற்கோள்கள் எப்படித்தான் அவருக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்கும் தெரியல இந்தந்த இடத்துல சிவஞான சுவாமிகள் இப்படி சொல்றாங்க உபாய இரட்டை வெண்பா இப்படி சொல்றது காதி புராணம் இப்படி சொல்றது திருமுறைகள்ல இப்படி வருது இல்லையா வினைகள் மறைப்பு செய்யுங்கிறத திருமுறைகள் எங்கெங்க எந்தெந்த திருமுறைகள்ல எப்படி எல்லாம் வருதுன்னு எனக்கு ரொம்ப அழகா சொன்னார்கள் ஆணவ மறைக்கும் மாயை மறைக்கும் வினை மறைக்குமான மறைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரமாணங்களை மிக அழகாக எடுத்துரைத்தார்கள் பிறகு பெருமான் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்ற தன்மைகளை எல்லாம் விளக்கி பெருமான் கொள்கின்ற நடனங்களாகிய ஊர் நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம் ஆகிய விஷயங்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து சும்மா ரீகால் பண்றதுக்காக சொன்னேன் நான் கருணுங்க அவர்களது திருவாக்கினாலே மேற்கொண்டு வனவாசகம் கடந்தார் நெய்கிட்ட பெருமாளிடம் வினவுகின்ற வினாக்களிலே அவர் எவ்வாறு விடையளித்து மேலும் என்ன விஷயங்களை சொல்கின்றார் என்பதை செவிமடுத்து மகிழ்வோம் நன்றி திருவடிகள் போற்றி மனமாசு மாலை கவன்பாக்கை இனமாக சீரடியார் சூழ்தர சிந்தித்தால் கெட்டமே பேராத பக்குவ பேரு இலக்கதிர நாயனாரின் கவனங்களை வருகாலம் போற்றி பரவிக்கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவாவூரை ஆதீனம் இருபத்தி நான்காவது ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார்களுடைய கவனங்களை திசை நோக்கி வணங்கிக் கொண்டு ஆதீனத்தோடு இணைந்து சிறையான போதும் உபதேசிக்கப்பட்ட இந்த உயர் திருத்தத்திலே தயவு செஞ்ச அந்த தொடர் வகுப்பை செம்மையாக நடத்தி வருகின்றேன் மதுரை அடியார் பெருமக்களை பணிந்து வழங்கிக் கொண்டு இந்த வகுப்பிற்கு திரளாக வந்திருந்து திருக்கோயில் வழிபாடு குருமூர்த்த வழிபாடு ஆகிய வழிபாடுகளை செவ்வனையை இயற்றி இந்த சித்தாந்த சாத்திர கேள்வியினையும் தொடர்ந்து ஆர்வத்துடன் செய்து வருகின்ற அடியார் பெருமக்களையும் அன்போடு வணங்கிக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் நம்முடைய மெய்கண்ட தேவராயனாரின் அருமை சீடராகிய வனவாசகம் கலந்தார் அவர்கள் அருள் செய்துள்ள உண்மை விளக்கத்தினை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் ஆசிரியர் தம் ஞானாசிரியரிடம் எட்டு வினாக்களை வினவியுள்ளார் அவற்றுள் நாம் நாதன் நடம் ஏது என்ற வினாவுக்கான விளக்கங்களை பார்த்து வருகின்றோம் எவ்வளவு அருமையான முறையிலே அந்த எட்டு வினாக்களையும் அமைத்துள்ளார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த ஆறாறு தத்துவம் குறித்த சிந்தனை நமக்கு எப்போது தொடங்குகின்றதோ அப்போதே அது அதான் முதல் வினா முதல்ல அந்த ஆறாறு தத்துவம் குறித்த சிந்தனை தொடங்கினால் அது அப்படியே நம்மளை கொண்டு போய் அந்த தானாதல் என்ற முக்தியில கொண்டு விட்டோம் அந்த முறையிலே அமைத்துள்ளார் எப்போ ஒருவன் ஆன்மதற்கும் வித்யாதற்கும் சிவதற்கும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டானோ அவன் முத்தியை நோக்கி முன்னேறி விடுவான் முடிவில் அந்த முத்தியை பெற்று விடுவான் என்று ஆசிரியர் மனவாசம் கடந்த அவர்கள் நமக்கு குறிப்பாக உணர்த்துகின்றார்கள் அதான் ஆறாறு தத்துவம் ஏதல் தொடங்கி முத்தியாகிய அந்த தான் ஏது என்பதிலே முடித்திருக்கின்றார் எவ்வளவு ஒரு பொருத்தமான முறையில் இருக்கின்றது என்று பாருங்கள் உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களாகிய நாமெல்லாம் என்னதான் விலங்குகளை விட மேலான அறிவு பெற்று ஆறறிவு உடையவர்களாக இருந்தாலும் கூட மன உணர்வு உடையவர்களாக இருந்தாலும் கூட நாம் யார் என்பது பற்றி தெளிவாக நாம் உணர்ந்திருக்கவில்லை தத்துவ கருவி கூட்டங்களால் ஆகிய இந்த உடம்பையே நாம் என்று நாம் நினைத்து வருகின்றோம் அப்ப இந்த தத்துவ கருவிகளை பற்றி தெரிந்து கொண்டால்தான் நாம யாரு என்பது பற்றிய சிந்தனை நமக்கு தெளிவாக கிடைக்கும் நாம எல்லாம் இந்த தத்துவ கூட்டமாகிய உடம்பையே நாம நினைச்சுட்டு அப்ப இந்த உடம்பு என்பது இப்படிப்பட்ட தத்துவ கூட்டம் என்பதை முதலில் விளக்குகின்றார் அந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் சொல்லி உடம்பு என்பது இந்த மாதிரி ஆன்ம தத்துவம் வித்யா இவற்றாலாம் சேர்ந்தது தான் அந்த உடம்பு நம்ம ஆன்மாவாகி நம்மை கூட அறியாமல் இருக்கிறோம் என்பதில்லை உடம்புலேயே நமக்கு தெரிஞ்சது இந்த கூட உடம்பு ஒண்ணுதான் இந்த தத்துவங்களை பற்றி படிக்கும் போதுதான் இதுக்குள்ள சூக்கம உடம்பு ஒண்ணு இருக்கின்றது அது தன்மாத்திரையே அந்த கரணங்களால் ஆகியது குறியிட்ட காயம்னு சொல்லப்படுவது அதுக்குள்ள வித்தியாச குணதத்துவம் குணதத்துவம் பிரகதியான குணசரீரம் இருக்குது அதுக்கு உள்ள வித்யாதத்துவங்களாலான கஞ்சிக சரீரம் இருக்கிறது காரண சரீரம் இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கணும் வித்யாதத்துவங்கள் பார்த்தோம் இல்லையா காலம் நியதி கலை வித்தை அநாதம் அந்த அஞ்சாலும் ஆனது கஞ்சிக சரீரம் அந்த வித்யாதத்துவத்தில் ஒன்று பாருங்க மாயைன்னு அந்த மாயை வந்து காரண சரீரம் இந்த சரீரங்களையெல்லாம் பெற்றிருக்கின்ற உயிராகிய நாம தான் குருடன் இப்படி நம்மை பற்றிய ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைத்தது ஆறாறு தத்துவம் எது என்ற ஒரு விளக்கத்துல கிடைத்தது எதுக்காக இந்த தத்துவங்கள்லாம் நமக்கு சேர்க்கப்பட்டுள்ளன நம்மிடம் அறியாமையை செய்யக்கூடிய ஆணவ மலம் என ஒன்று நம்மை பிடித்திருக்கின்றது நம்மை கடை செய்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் இந்த தத்துவங்கள் எல்லாம் நம்மோடு சேர்க்கப்பட்டுள்ளன அந்த தத்துவங்களை பெற்று நாம் ஆணவ மரத்திலிருந்து விடுபடுவது எப்படி என்றால் இந்த தத்துவங்களை பெற்று அறிய வேண்டியவற்றை அறிந்து செய்ய வேண்டியவற்றை செய்து அந்த அறிதல் செய்தல் எல்லாமே வினை அந்த வினைகளுக்கான பலன்களை அனுபவித்து அதன் மூலம் நாம் பக்குவப்பட்டு இந்த ஆணவத்திலிருந்து விடுபட வேண்டும் ஆகவே வினைகளை செய்து வினைப்படங்களை நுகர்ந்து அப்படியே அதை பக்குவப்பட்டு முடிவில் இருவினைவுக்கு வந்து ஆணவ மரத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா தத்துவங்களை பற்றி விளக்கி முதல்ல அதுக்கப்புறம் தத்துவங்களால் விடுபட வேண்டிய ஆணவ மலத்தை பற்றி விளக்கி எந்த முறைப்படி விடுபடுறோம் வினைகளை செய்து பலனை நுகர்ந்து தப்புவப்பட்டு விடுபடுறோம் அப்போ அந்த வினையை மூன்றாவதாக விளக்கி இந்த மூன்று மலங்களோடும் சேர்ந்திருப்பதனாலதான் ஆன்மா தான் யாருன்னே தெரியாமல் இருக்கின்றது அந்த ஆன்மாவை பற்றி அடுத்ததாக விளக்கி இந்த ஆன்மாவுக்கு இந்த தத்துவ கூட்டங்களை எல்லாம் கூட்டி வைத்து இந்த ஆன்மாவை வினைகளை எல்லாம் செய்ய வைத்து வினைப்பலன்களை இந்த ஆன்மாக்களுக்கு ஊட்டி அதன் மூலம் இந்த ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி முடிவில் அந்த ஆன்மாவுக்கு முத்தியை அருளக்கூடிய பொருள் எது என்றால் சிவம் அந்த சிவத்தை பற்றி அடுத்து விளக்கினார் இந்த சிவம் ஆன்மாவை எப்படி பக்குவப்படுத்துகிறது என்றால் வினைகளை வினைப்பழங்களை ஊட்டி பக்குவப்படுத்துகிறது ஆக அந்த பக்குவம் வருகின்ற வரை ஆன்மாவுக்கு சிவம் வினைப்பழங்களை ஊட்டும் பக்குவம் வந்துவிட்டால் வினைப்பழனை ஊட்டாது எவ்வளவோ வினைகள் அண்ணாவுக்கு பாக்கி இருக்கா என்ன அனுபவிக்கிறது இருந்தாலும் அந்த வினைகளுக்கெல்லாம் பலன்கள் கூட்டாது அந்த வினைகளை எல்லாம் வருத்த விதை போல ஒரு பிறவியை பெறாதபடி ஒடுக்கி முத்தி கொடுத்து விடுவார் எல்லா வினைகளுக்கும் பலனை அனுபவித்து விட்டு தான் முத்தி அடையணும்னா எந்த அண்ணாவுமே முத்தி அடைய முடியாது ஞானாசிரியர் இப்ப மைகண்டார் ஞானாசிரியர் இருக்கிறார் மனவாசகம் கடந்தார் போன்ற தற்போது சீடர்களுக்கெல்லாம் ஞான தீஷை அருள்கின்றார் அருள் முத்தி கொடுக்கின்றார் என்றால் அங்க என்ன நடக்குதா அந்த ஞான தீட்சையில அத்துவ சுத்தின்னு ஒரு பெரிய நடக்குதான் அத்துவ சுத்தினால அதை பற்றி நாம பெரிய சாத்திரங்கள் வரும்போது அதை நல்ல விளக்கமா பார்ப்போம் அதுல என்ன வேலை நடக்குதுன்னு மாதிரி சொல்றேன் அத்துவ சுத்தியில என்ன நடக்குதுன்னா அந்த ஆன்மா முந்தைய பிறவிகள் எல்லாம் செய்த அந்த முன் வினைகள் இருக்கின்றனவே அவையெல்லாம் புத்தி தத்துவத்துல சக்தி ரூபமா இருக்கின்றன பல பிறவிகள் எத்தனையோ பிறவிகள் உள்ளாகி கூடாது சொல்றாங்க அந்த மாதிரி எத்தனையோ பிறவிகள்ல செய்த அந்த கண்மங்கள் அந்த வினைகள் எல்லாம் சூப்ப உடம்பு இருக்கு இல்லையா அதுல அந்த கரணம் இருக்கு இல்லையா அந்த அந்த கரணத்தினோட தானே புத்தி தத்துவம் அந்த புத்தி தத்துவத்துல அந்த முன்வினைகள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன சுவாமி ஞானாசிரியரா வருகின்றார் மெய்கண்டாரா வருகின்றார் பக்குவ சீடருக்கு ஞான திசை வழங்குகின்றார் அப்ப என்ன பண்றாருன்னா அந்த தத்துவத்தில் உள்ள பழைய வினைகளை எல்லாம் தம்முடைய ஞானத்தினாலே ஒடுக்கி விடுகின்றார் அப்படி ஒடுக்கி பிறகு அந்த வினைகள் மேற்கொண்டு பிறவியை தரமாட்டார் அந்த மாதிரி ஆக்குகிறார் ஞான திசையில இந்த ஞான நிலைக்கு மைகண்டார் மாதிரி ஆசிரியர்கள்லாம் தீட்சை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆன்மா இருக்குதுன்னா எந்த ஆன்மா போய் தீட்சை வாங்க முடியும் ஏற்கனவே சரியை தெரிய யோகம்னா சரி நல்லா செம்மையா செஞ்ச ஆன்மா தான் மெய்கண்டார் போன்ற ஞானாசிரியரை அணுகி அவர் அருளை பெற்று தீட்சை வாங்க முடியும் சரியை கிரிய யோகம்னா செஞ்சு ஞான நிலைக்கு வந்தாலும் பழைய வினைகள் இருக்கதான் செய்கின்றன என்னன்னா எப்போ ஒருவன் சரியைன்னு தொடங்கிட்டானோ அப்பவே அவன் வினைகள் எல்லாம் சுவாமி ஒதுக்கி வச்சுடுறான் சரியை செம்மையா செய்யட்டும் அடுத்த செம்மையா செஞ்சுட்டானா கிரியைக்கு வரட்டும் யோக நெறிக்கு வரட்டும் ஞான நெறிக்கு வரும்போது நாம வந்து அந்த பழைய வினைகளை எல்லாம் அத்துவ சுத்தியில என்ன பண்ணிடுவோம் வருத்த விதை போல ஆக்கிடுவோம்னு அப்பவே முடிவு பண்ற சரிக்கு கால் பதிக்கும் போதே முடிவு பண்ணிட்டார் ஆகவே இந்த சிவநெறியை சாரவில்லை என்றால் வினை வினைப்பலங்கள் எல்லாம் வந்து கொண்டேதான் சிவநெறியை சார்ந்தவர்கள் வினையிலிருந்து விடுபடலாம் அதுதான் அதான் அவன் சரியை தொடங்குறானோ அப்பவே நமச்சிவாய மந்திரத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லையா அதை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே அவனுடைய வினைகள் எல்லாம் வந்து எதிர்காலத்தில் ஒடுங்கும் அதைத்தான் அப்பர் பெருமான் சொன்னார் விறகு விறகு மேல விறகு அதுக்கு மேல விறகுன்னு சொல்லி அவன் ஆதாயம் அளவுக்கு விறகுகள் அடுக்கி வச்சிருக்கலாம் ஆனா ஒரே ஒரு சின்ன தீ பொறி இல்லையா பெரிய தீ பந்தம் கூட வேண்டாம் ஒரு சின்ன தீ பொறி அந்த விறகு அடுக்கல வைக்கப்பட்டால் இல்லையா அந்த விறகை பூரா அந்த தீ பொறி சாப்பிட்டு விடுவான் அப்புறம் பெருமா நயமா சொல்ற உன்னிய பூவி அப்படின்னா உன்னிய என்றால் உண்பதற்கு இது ஒரு விசேஷமான ஆட்சி நம்ம பேச்சு வழக்கில் இல்லை நமக்கு உண்பதற்குன்னு சொன்னா புரியுது ஆனா உண்ணியன்னு சொன்னா புரியாது ஆனா அதுக்காக தான் அர்த்தம் உண்ணிய இந்த அரிய சொல்லாட்சிக்கு இது நல்ல எல்லாருக்கும் பழக்கமான பாட்டு இல்லையா இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு இப்படி ஒரு சொல்லாட்சி இருக்குதுன்னு பின்னுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் வெண்மையான நெருப்பு உண்ணிய புகில் அந்த விறகை சாப்பிடுறதுக்காக பூந்தா அப்படின்னு நயமா சொல்றேன் ஒன்றும் இல்லையாம அத்தனையும் எரிச்சு சாம்பார் ஆக்கிறது அந்த சின்ன நெருப்பு தன வரைக்கும் சாப்பிடுறது அப்படின்னு நயமா சொல்றார் உண்ணிய முகில் போய் ஒன்று அது மாதிரி பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயம் அந்த வினையில் பொருந்தி இருந்து அந்த வினைகளை எல்லாம் போக்குவது நமச்சிவாயம் என்ற அஞ்செழுத்து மந்திரம் என்று கூறியிருக்கார் ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான இதுதான் சைவனுடைய சிறப்பு அதுதான் வினைகள் எல்லாம் நீங்கி வர இருக்கின்ற எத்தனையோ இருந்து நம்மை காப்பாற்றி விரைவாக சிவபெருமான் திருவடியை நம்ம வேறுமாறு நமக்கு உதவுவது இந்த சைவ நெறி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நெறியில செல்லலாம் ஒவ்வொரு கலைகளில் உயர்ந்தவர்களா இருக்கலாம் ஒவ்வொரு சாதையாளர் இருக்கலாம் ஆனா முடிவுல எல்லாரும் இந்த சிவநெறிக்கு தான் வரணும் வந்தாதான் அவர்களுக்கு ஓய்வு என்ன அதனால நாம அந்த சிவநெறியை நமக்கு காட்டிட்டார் அதனால நாம மற்ற நெறிகள் மற்ற திறமைகள் சாதனைகள் எதையும் பார்த்து நாம வந்து அலைய வேண்டியதில்லை அதான் நான் அப்படிதான் நல்லா இருக்குவேன் இப்படிதான் நல்லா இருக்குவேன் என்று இயங்க வேண்டியதில்லை ஏன்னா எப்படி இருப்போம் கடைசியில இந்த சிவநெறி தான் எனக்குது புகலிடம்னு இங்கதான் வரணுமா அந்த நெறியை இந்த பிறவிலே நமக்கு சுவாமி காட்டிட்டாரு இல்லையா அதான் ஆகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதர் திண்ணமே இந்த முக்கண்ணன் வகுத்த இந்த சிவநெறி தான் எல்லாருக்கும் சரணாகதியா இருக்கு இதுதான் புகழிடம் சரணாகதி இங்கதான் வந்து கடைசியில் எல்லாரும் சேரணும் எப்படிப்பட்டவர்களும் அந்த நிலையை நமக்கு இப்போ காட்டிட்டார் ஆகவே நாம எதற்காகவும் இயங்க வேண்டியதில்லை இந்த உலகத்துல இந்த நெறியை காட்டிட்டார் இந்த நெறியில மேலும் மேலும் சரியை கரியைன்னு சொல்லி முன்னேற வேண்டும் இந்த நெறியில் உள்ள முன்னேற்ற பாதை எப்படி எப்படி இருக்குது நாம எந்த நிலைமையில இருக்கிறோம் இதுல இன்னும் மேலே எப்படி முன்னேறணும் என்பதுதான் நம்முடைய ஒரே இலக்காக இருக்க வேண்டும் என்று அப்பர் பெருமான் அருமையாக சொல்லியிருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட முறையிலே நாமெல்லாம் முதல்ல இந்த தத்துவ கூட்டமாகிய உடம்பே நாம நினைச்சிட்டு இருக்கோம் அப்ப இந்த உடம்பு என்பது தத்துவ கூட்டம் என்பதை காட்டி இது ஆணவ மனம் தீர்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது ஆணவ மனத்தை விளக்கி இந்த தத்துவ கூட்டத்தை வச்சு வினை செய்து வினைப்படனை நுகர்ந்து அப்புறம் இந்த தத்துவ கூட்டத்தை வச்சு சிவபுண்ணியம் செய்து ஆணவ மலத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே வினையை பற்றி அடுத்து விளக்கினார் இந்த வினையை செய்து பக்குவப்பட வேண்டிய ஆன்மாவை பற்றி அடுத்து விளக்கினார் ஆன்மாவை இந்த மும்மலத்திலிருந்து விடுவிக்க வல்ல சிவத்தை அழைத்து விளக்கினார் இந்த சிவம் ஆன்மாவை எப்படி இந்த தத்துவ கூட்டத்தோடு சேர்த்து வைக்கிறது எப்படி வினை செய்ய வைக்கிறது வினைப்பலனை எப்படி ஊட்டுகிறது பிறகு இந்த மும்மலத்திலிருந்து எப்படி ஆன்மாவை காப்பாற்றுகிறது என்பதையெல்லாம் என்பதெல்லாம் ஒரு அருமையான நடனம் போன்றது இந்த செயல் சிவபெருமானுடைய செயல்பாடுகள் யாவும் அற்புதமான ஒரு நடனம் போன்றது ஆகவே அவன் அவனுடைய இந்த செயல்கள் ஐந்தொழில் செயல்கள் எல்லாம் நடனமாகவே சொல்லப்பெறும் அதை அவரே அருள் திருமையை கொண்டு நடனமாடியும் அதை உணர்த்துகின்றார் ஆக மும்மல சார்புடைய ஆன்மாக்கள் அவர்கள் வினை செய்து வினைப்பலனை நுகர வேண்டும் அந்த வினைப்பலனை ஊட்டுகின்ற ஊழ நடனத்தை முதலில் விளக்கினார் பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு அந்த மாயாமலத்தையும் கண்மமலத்தையும் ஆனமலத்தையும் போக்கி அருட்சார்பு தரக்கூடிய ஞான நடனத்தை அடுத்து விளக்கினார் அப்படி அருட்சார்பு பெற்ற ஆன்மாவுக்கு முத்தி பேரின்பமாகிய அந்த சிவானந்தத்தை வழங்கக்கூடிய ஆனந்த நடனத்தை அடுத்து சொன்னார் இந்த நடனமாக இருக்கின்ற பெருமான் அஞ்சலத்து வழியில் நின்று ஆடுகின்றான் ஆன்ம அறிவை தனக்கு இடமாக கொண்டு ஆடுகின்றான் நனவு நிலையிலே ஆன்மாவினுடைய இருப்பு புருவ நடு என்று சொல்வார்கள் ஸ்தானம் இல்லையா ஆகவே புருவ நடுவிலே பெருமானுடைய திருநடனம் நிகழும் என்று சொல்வார்கள் ஆக ஆன்ம அறிவிலே தில்லை அம்பலத்திலே ஆடுகின்ற பெருமான் எண்ணில்லாத உயிர்களிடத்திலும் ஆடுகின்றான் என்பதை தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்று கீர்த்தி தருவதை சொல்கின்றார் தில்லை மூதூர்ல ஆடுற திருவடி தான் பல உயிர்களிடத்திலும் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறது அருமையா சொல்றார் எல்லா உயிர்களிடத்திலும் பெருமான் திருநடனம் செய்கின்றார் அதாவது அந்த உயிரை அதன் வினைக்கு ஈடாக செலுத்துகின்ற அந்த செயல்தான் திருநடனம் ஆனா உயிர்களின் பக்குவ நிலை வெவ்வேறாக இருக்கின்றது பல உயிர்கள் வினைகளை செய்வதிலும் வினைப்பழங்களை அனுபவிப்பதிலுமே கருத்தாக இருக்கின்றன உலக போகமே வேண்டும் நிற்கின்றன அந்த உயிர்களிடம் பெரும்பாலும் ஊன நடனம் என்ற ஒரு நடனம் ஆடுகின்றார் அதாவது வினைப்பழங்களை ஊட்டுதல் தன்னை காட்டாமல் வினைப்பழங்களே காட்டி வினைப்பழங்களை ஊட்டுதல் ஊன நடனம் இது திருவதான சக்தி ரூபமாக இருந்து ஆடப்படுவது இதுதான் ஐந்தொழி நடனம் திருவருளே வேண்டும் என்று நிற்கின்ற பக்குவான்மாக்களுக்கு அவர்களது திருவருளை பெறுவதற்கு வாய்ப்பாக அந்த திருவருளை பெறுவதற்கு தடையாக உள்ள மனங்களை எல்லாம் போக்கி திருவருள் சாமியினை வழங்குகின்றார் அது ஞான நடனம் அப்படி திருவருள்மயமாய் இருக்கிற ஆன்மாவுக்கு மேற்கொண்டு சிவானந்தத்தை வழங்குவதற்காக ஒரு நடனம் ஆடுகின்றார் அதுதான் ஆனந்த நடனம் ஆக அஞ்செழுத்தையே நமக்கு திருமேனியாக கொண்டு நடனம் ஆடுகின்றார் அஞ்செழுத்து சூட அஞ்செழுத்து சூக்கம் அஞ்செழுத்து என்றெல்லாம் வகைகள் இருக்கின்றன சூட அஞ்செழுத்தை கொண்டு ஆடும்போது எந்த அவயவம் நகரமாக இருக்கிறது எந்த அவயவம் அகரமாக இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்தோம் அதுபோல் சூக்கமா அஞ்செழுத்து ரூபமாக சுவாமி திருநடனம் ஆடும்போது அப்போது எந்தெந்த அக்கரங்கள் சுவாமிக்கு என்னென்ன அவயவங்களாக இருக்கின்றன என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே இப்ப ஆனந்த நடனம் வரை பார்த்திருக்கின்றோம் ஆனந்த நடனம் யாருக்கு கிட்டும் என்றால் மோனந்த மாமுனிவர்களுக்கு கிட்டும் மோனந்த மாமுனிவர் அவர்கள் மும்மல வாசனையை அறவே போக்கி விடுவார்கள் மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து மோசித்தல் என்றால் அறவே போக்குதல் தான் மானிடத்தை தங்கிடும் தான் அந்தமான என்றார் தான் என்ற உணர்வே எழாமல் இருந்து சிவம் ஒன்றையே நினைத்தல் அதான் தான் அந்தமான இடம் தான் என்ற உணர்வு அந்த மாநிலம் ஆன்மாவுக்கு ஒருபோதும் அழிவே கிடையாது தான் நீங்க சொன்னது ஆன்மா தான் அந்த மாதிரினா ஆன்மா முடிந்து போதல் ஆன்மா அழிந்து போதல் என்பதல்ல தான் என்ற அந்த உணர்வு ஆன்மாவை விட்டு நிற்குது அப்ப இந்த ஆன்மா எதை தான் நிற்குது சிவம் ஒன்றையே நிற்குது அதுதான் தான் அந்தமான இடம் பார்க்க உலகியல் நிலையில செருக்கு என்பது எது இல்லையா வழிபாட்டு நிலையில் இருக்கும்போது செருக்கு என்பது எது முத்தி நிலைக்கு முன்னேறும் போது அந்த நிலையில முத்தி அடைகின்ற தருவாயும் செருக்கு என்பது எது யாருக்கு யார் எந்த தகுதியில் இருக்கின்றார்களோ அந்த ஏற்ப அந்த செருக்கை விட்டுவிட வேண்டும் உலகில் நிலையில தான் இருக்கிறாங்க என்ன ஆன்மீக துறைக்கே வரல அப்படின்னா அவர்கள்லாம் எப்படி இருக்கணும் என்னாலதான் முடியும் நான் தான் எல்லாருக்கும் பெரியவன் அப்படின்னு நினைக்காம மற்றவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது தொடக்க நிலை உலகியல் நிலை நான் தான் பெரிய நினைக்கக்கூடாது அப்போ அப்புறம் நம்ம சிவநெறிக்கு வந்து விட்டா நான் அறிகின்றேன் நான் செய்கின்றேன் இப்படி நம்ம ரொம்ப ரொம்ப வருஷமா அப்படி நினைச்சிட்டோம் அப்போ நம்ம இந்த சாஸ்திரங்களை கேட்பதனால அடிக்கடி இதை நினைப்பதனால முப்பொருளை பத்தி நம்ம நினைச்சுட்டே இருக்கணும் நம்ம முப்பொருள்ல நாம உயிர் நாமளா அறிய முடியாது நாமளா செய்ய முடியாது நம்ம பெரிய புராணம் சொன்ன மாதிரி நின்றாலும் இருந்தாலும் நடந்தாலும் இறந்தாலும் சொல்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யும் போதும் பெருமான் தான் உள்ளிருந்து செய்விக்கின்றான் என்பதை அடிக்கடி நாம் நினைச்சு பார்க்கிறோம் இது நமக்கு உரிய நிலை சிவபெருமானையே தரிசிக்கின்ற நிலைக்கு சென்றுவிட்ட ஞானிகள் அப்போ அந்த சிவபெருமானை மட்டுமே நினைக்க வேண்டும் தம்மை பற்றி நினைப்பதை கூட அங்கே விட்டுவிட வேண்டும் குறந்து விட வேண்டும் இல்லையா அந்த ஒரு நிலை அந்த நிலையில தான் அவர்கள் வந்து ஆனந்த நகரத்தை தரிசிக்கும் தகுதியை பெறுகின்றார்கள் அதான் ஆனந்த ஆம் ஆனந்த மானிடத்தே தங்கிடும் தான் அந்தமான இடத்தே தங்கிடும் ஆனந்தம் எப்ப தன்னையும் மறந்து அந்த ஆன்மா சிவம் ஒன்றையே தரிசிக்கின்றதோ அப்போ அந்த ஆன்மா சிவத்தோடு ஒன்றாகி விட்டது நாம ஒன்றாதெல்லாம் உருவமுடைய பொருட்களை வச்சுதான் நம்ம பாக்குறோம் தண்ணி இருக்குது உப்பு இருக்குது உப்பு எடுத்து தண்ணியில கரைச்சோம்னா உப்பு தண்ணியில ஒன்றாகிடுது இப்படி உருவ பொருட்களை வச்சுதான் நம்ம ஒன்றாததே நினைச்சு பார்க்க முடியும் இல்லையா ஆன்மா அவன் அறிவு பொருள் சிவமும் அறிவு பொருள் இப்போ உருவம் என்பதற்கெல்லாம் இடமே இல்லை அப்ப இந்த இடத்துல எப்படி ஒன்றாதெல்லாம் என்னன்னா அறிவு அறிவின் மூலம் ஒன்றாது ஆன்மா வேறு எந்த பொருளையும் நினைக்காமல் அன்னையும் கூட நினைக்காமல் சிவம் ஒன்றையே நினைக்கும் போது அப்ப அந்த அறிவு நிலையில் ஆன்மா சிவத்தோடு ஒன்றாகிவிட்டது இல்லையா அறிவு நிலையில் ஒன்றாது சிவத்தை அறிந்து ஞான நிலை வந்துட்டா சரியக்கரை யோகத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் முக்கியமான வித்தியாசம் சிவபெருமானை அறியாமல் அனுமான அளவில் சாஸ்திரங்கள் மூலம் அனுமான பிரமாணத்தை கொண்டு சிவபெருமான் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டு திருமுறை ஆசிரியர்களுடைய வாக்கை மதித்து இல்லையா நிச்சயமா இருக்கிறார் ஒரு விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தின் வழி வழிபாடு செய்து கொண்டிருப்பான் சரியை பெரிய யோகத்துல ஞான நிலைக்கு வந்துட்டாங்க சுவாமியே தரிசனம் தந்து விடுவான் சுவாமியே அறிந்து விடுகின்ற நிலை ஞான நிலை அப்படி சுவாமியை நேரடியா அறிகின்ற அந்த அந்த சந்தர்ப்பத்துலதான் தான் ஆன்மா அந்த சுவாமியை பற்றி மட்டுமே நினைக்கணும் தன்னை பற்றி கூட நினைக்க கூடாது அப்பந்தான் அந்த முத்தி இன்பம் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கின்றது அந்த சிவானந்தம் என்பது அப்பந்தான் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கிறது அந்த சிவானந்தத்தை இப்போ வழங்குறான் பாருங்க அந்த ஆன்மாவுக்கு அதுதான் ஆனந்த நடனம் சிவானந்தத்தை ஆன்மாவுக்கு வழங்குகின்ற அந்த செயல்பாடு தான் ஆனந்த நடனம் ஆகவே ஊன நடனம் என்பது நேரத்தில் குறிப்பெழுதியிருப்பீங்க ஊன நடனத்துக்கு ஊன நடனம் என்பது ஆன்மாக்களின் ஊனமாகிய அறியாமையை போக்குவதற்காக நடத்தப்படும் நடனம் ஞான நடனம் இதுக்கும் நான் குறிப்பிடுப்பேன் ஞானம் என்பது பக்குவம் வந்த ஆன்மாவுக்கு வாசனிகவும் அருட்சாரமும் தருகின்றது நடனம் ஞான நடனம் இப்ப ஆனந்த நடனத்துக்கு போங்க இதை பத்தி சொன்னோம் அப்பதான் நேற்று இந்த வகுப்பு முடியக்கூடிய நேரம் இருக்குது அரசார்பு பெற்ற ஆன்மாக்களுக்கு முத்தி பேரின்பத்தை வழங்குகின்ற நடனம் பக்குவம் இந்த ஆன்மாவுக்கு அருட்சார்பு கொடுக்கிறார் பக்குவம் வந்த ஆன்மாவுக்கு பாச நீக்கம் செய்து அருட்சார்பு கொடுக்கிறார் அது ஞான நடனம் அது நேரத்தை எழுதியிருப்போம் இல்லைனாலும் இன்னைக்கு எழுதிப்போங்க திரும்ப எழுதினாலும் ஒன்றும் தவறுங்க முதல்ல உணரிடம் எது பக்குவம் வராத ஆன்மாவுக்கு அந்த பக்குவம் வரும் பொருட்டு வினைப்படங்களை ஊட்டுதல் அது உணரிடலாம் இல்லையா பக்குவம் வராத ஆன்மாக்களுக்கு பக்குவம் வரும் பொருட்டு வினைப்படங்களை ஊட்டுதல் அது உணரிடலாம் ஞான கடனம் இது அப்படி வினைப்படங்களை நுகர்ந்து இருவினை ஒப்பு அடைந்து பக்குவம் பெற்றாச்சு அப்படி பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு ஆச நீக்கமும் அருட்சார்பும் தருவது ஞான நலம் பக்குவம் வந்த ஆன்மாக்களுக்கு பாச நீக்கமும் அருட்சார்பும் பாச நீக்கம் அதான் மாஜைதனை உதறி பல்வினையை சுட்டு மரம் சாயா முக்கி அதான் பாச பாச நீக்கம் இல்லையா ஆனந்தவாதியில் அழுத்தங்கிறது ஆனந்தவாதியில அடுத்தாலும் அழுத்த போறான் அதுக்காக அருட்சார்பு கொடுக்கின்றார் அதான் நம்ம உயிர் அருட்சார்பு கொடுக்கின்றார்கள் உயிர் உணர்படி இருக்கிறது அடுத்த பாடம் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அந்த அருளை சார்ந்ததுனாலதான் அவர்களுக்கு மோன நிலை வருகின்றது மோனமா மோன நிலைக்கு மேல ஒரு நிலை கிடையாது மோனம் என்பது ஞான வரம்பு ஔவையார் சொன்னார் பார்த்தோம் மோன நிலை தான் முடிந்த நிலை அதான் மோனமாகிய அந்த அந்தத்தை பெற்ற மாமுனிவர்கள் என்று சொன்னார் மோன அந்த மாமுனிவர் மோனமாகி அந்த அந்த நிலை மோனமாகி அந்த முடிவான நிலை தலைமையான நிலை மோனம் என்றால் என்ன மௌனம் போலதான் மோனம் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிறோம் மோனம் என்பது என்னவென்றால் நாம அந்த ஞானத்தினுடைய உச்ச நிலையை ஏன் மோனம்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய உலக அறிவுக்கெல்லாம் நமக்கு மூல காரணமாக இருப்பவை நால்வகை வாக்குகள் நால்வகை வாக்குகள் இப்போ கண்ணு காது மூக்கு வாங்கி இது மூலமா நம்ம விஷயங்களை பொதுவா அறியிறோம் ஏதோ ஒரு உருவம் ஏதோ ஒரு ஓசைன்னு அறிகிறோம் அந்த கரன்கள் மூலமா தான் இது இன்ன உருவம் இது இன்ன ஓசைன்னு நம்ம நிச்சயப்படுத்தி அதை பயன்படுத்தணுமா வேண்டாமா முடிவு பண்ணி இல்லையா பயன்படுத்த வேண்டியதை பயன்படுத்தி தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து நல்லபடியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏன்னா அந்த அந்த கரணங்கள் நமக்கு செம்மையா வேலை செய்கின்றன அதுக்கு உதவுகின்றன இது என்ன பொருள் இந்த பொருள் நமக்கு உரியதா இல்லையா அப்படின்னா நிச்சயித்து நமக்கு தெளிவை தருவது எது அந்த கரணங்கள் தான் அந்த அந்த கரணங்களையே செலுத்தக்கூடியவை இந்த வாக்குகள் தான் நமக்கு அந்த கரணங்கள் மூலமாக தான் ஒரு தெளிவான அறிவு கிடைக்கிறது அதை சவிகற்ப ஞானம்னு சொல்லுவாங்க கலை சொல்ல இது இன்னதுதான் வேற எதுவும் இல்லை அப்படின்னு அறிவு தான் சவிகற்ப ஞானம் அதான் தெளிவான அறிவு நமக்கு தெளிவான அறிவை தருபவை அந்த கரணங்கள் அதை பத்திலாம் இந்த நூலில் விளக்கமா படிச்சோம் அந்த கரணங்களை பத்தி அந்த கரணங்கள் தான் நமக்கு தெளிவான அறிவை தருதுன்னா அந்த அந்த கரணங்கள் வேலை செய்யணுமே அப்பதானே தெளிவான அறிவு கிடைக்கும் அந்த அந்த கரணங்களை வேலை செய்ய வைப்பவே இந்த நால்வகை வாக்குகள் தான் அது மட்டுமல்ல குருடனாகிய நம்மையும் இந்த வாக்கு இயக்குகிறது சுவாமிலாம் இயக்குறாருனா வாக்குகள் மூலமா தான் இயக்குறார் எனவே இந்த வாக்குகளுடைய தொடர்பு நமக்கு இருக்குதுன்னா அந்த கரணங்களுடைய தொடர்பு நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா வாக்குகளுடைய வேலையே என்ன அந்த கரணங்களை செலுத்துவது ஒரு ஆன்மாவுக்கு வாக்குகளின் தொடர்பு விட்டதுன்னா அந்த கரணங்களின் தொடர்பும் நீங்கிவிட்டது அந்த கண்ணமின் தொடர்பு நீங்கிச்சுன்னா அந்த ஆன்மா எதையாவது தெளிவா அறியுமா சொல்லுங்க நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும் வாக்குகளின் தொடர்பு ஒரு ஆன்மாவுக்கு நீங்கிட்டுதுன்னா அந்த ஆன்மாவுக்கு தெளிவான அறிவு நடக்க நடக்குமா தெளிவான அறிவு எப்படி நடக்கும் அந்த கரணங்களின் துணை இல்லாம தெளிவான அறிவு நடக்காது இல்லையா ஆனா ஒரு நிலை இருக்கிறது ஒரு நிலை ஒரு மேலான நிலை இருக்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தன் இருட்டில் இருக்கிறான் சுத்தமா வெளிச்சமே இல்லை நல்ல வேலையா அவன் கையில ஒரு டார்ச் லைட் இருந்தது இந்த டார்ச் லைட் கொஞ்சம் வெளிச்சது தருது அதை வச்சு ஏதோ பார்த்துட்டு இருக்கிறான் அந்த டார்ச் லைட்டும் ஏதோ பழுதுபட்டு அணைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ அவனுக்கு தெளிவான காட்சி தெரியுமா அந்த மாதிரி தான் இந்த கேள்வியும் ஒருவன் ஆணவ மறைப்புல இருக்கிறான் ஒரு ஆன்மா ஆணவ ஆணவ மறைப்புல இருக்குது இல்லையா அது நமக்கு கிடைச்ச ஐம்பொறிகள் அந்த கரணங்களை வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தது ஏதோ உலகத்தை அழிஞ்சு அனுபவிச்சுட்டு வந்தது இல்லையா டார்ச் லைட்டை வச்சு பாஞ்சுட்டு இருந்தான் அந்த டார்ச் லைட்ல இருந்த பேட்டரி செல்லு சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா கொஞ்சம் டார்ச் லைட் ஓடிச்சிடாதுல்ல மாதிரி இவன் ஐம்பொறிகள் அந்த கரணங்களை வச்சு அறிஞ்சிட்டு இருந்தான் அந்த பேட்டரியின் சார்ஜ் மாதிரி இந்த அந்த கரணங்களுக்கே மூலமா இருந்து இயக்குபவை இந்த வாக்குகள் அந்த வாக்குகளின் தொடர்பு நீங்கிட்டுதுன்னா அந்த கரணங்கள் வேலை செய்யாது உயிராகி இவனும் இவனாலே ஒன்றும் அறிய முடியாது ஏன்னா இவனும் ஒரு வாக்கினால் இயக்கப்படுவோம் தான் வாக்குகள் நாலு அதை நமக்காக சுவாமி அஞ்சு ஆகிறார் ஐந்து வகை வாக்குகளாக ஆகிறார் இந்த ஐந்து வாக்குகளும் தான் ஐந்து அக்ஷரங்களாகின்றன முன்னாடி பார்க்க அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் இந்த வாக்குகள் தான் ஆகி அந்த கரணங்களை இயக்குகின்றன இப்ப வாக்குகளின் நாலு வாக்குகள் நாலு அந்த கரணங்களை இயக்குது ஒரு வாக்கு உருடன் இருக்கக்கூடிய நம்ம இயக்குது நாம எப்படி உருடன் இருக்கிறோம் அந்த கலை வித்தை அராகம் கால நியதி அந்த அஞ்சு நம்மோட சேர்ந்துருக்கு அதனால நம்ம உருடன் இருக்கிறோம் அஞ்சு வாக்குகள்ல நாலு வாக்குகள் நாலு அந்த கரணங்களை இயக்குகின்றன ஒரு வாக்கு குருடனாகி நம்ம இயக்குகின்றன இப்ப அந்த வாக்குகளே செயல்படல இந்த வாக்குகளின் தொடர்பே நமக்கு நீங்கி போச்சுன்னா நமக்கு எந்த ஞானமோ மூவகை அணுக்களுக்கும் நமக்கு மட்டுமல்ல விளையாடுவதற்கும் கூட வாக்குகளின் சம்பந்தம் இல்லாம ஞானம் விளையாது விளையாடுறா அடே அதுக்கு மேல இருக்காங்க விஞ்ஞானங்கள் ஒரே ஒரு மனம் தான் இருக்குது அது ஏதோ பேரளவுக்கு தான் இருக்குது அவர்களுக்கு கூட வாக்குகளின் சம்பந்தம் இல்லாமல் ஞானம் விளங்குவதில்லை அருள் சிவாச்சாரியர் சொல்றார் இதை நம்ம குருக்கள் ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த தலத்தை நம்ம நினைத்து பார்க்கணும் அருணந்து சிவாச்சாரியார் இப்படி சிவஞான சித்தியார்னு ஒரு அற்புதமான சாஸ்திரம் தந்திருக்கின்றார் அனவாசம் இருந்தால் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த உண்மை விளக்கத்தை தந்திருக்கிறார்னா அவர்கள் எல்லாம் மெய்கண்டாரிடம் பெற்ற குருவருள் ஞானம் அந்த குருவருள் ஞானத்தை எங்கு பெற்றார்கள் இதுதான் பெற்றார்கள் அப்படிப்பட்ட தளம் இந்த தளம் இன்னைக்கு சொன்ன மாதிரி ஆயிரம் வருடங்கள் கடந்து நமக்கும் நமக்கு ஏற்ற அளவுல இந்த குருவர நமக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ அவ்வளவு கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு கொடுத்துருக்கு அதனால இந்த திருவள்ளுவத்தால நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் மறக்க முடியாத மறக்கக்கூடாத ஒரு அற்புதமான அப்போ நமக்கும் நம்மளாலும் மும்மடமுடைய சகலர் நமக்கு மட்டும் இல்ல இருமனமுடைய பிரளையாளருக்கும் வாக்குகள் அவசியம் ஒரு விஞ்ஞானங்களுக்கும் அவசியம் மூவகை அணுக்களுக்கும் முறைமையின் விந்து ஞானம் மேவினது இல்லையாயில் விளங்கிய ஞானம் என்றாம் சித்தியார் மூவகை அணுக்கள் மூவகை ஆன்மாக்கள் சைவ சித்தாந்தத்தை தவிர வேற எதுலையும் மூவகை ஆன்மாக்கள்ங்கிற பேச்சே கிடையாது இல்லையா ஏன்னா ஆணவ மனத்தை பத்தி பேச்சு கிடையாது நாம தான் அதை தெளிவா ஆன்மாக்கள் எத்தனை வகைன்னு சொல்றது தெளிவா சொல்றது சைவ சித்தாந்தம் தான் மூவகை ஆன்மாக்களுக்கும் வார்த்தைகள் வேணும் அப்படின்னு இருந்தால்தான் ஞானம் விளங்கும் இப்ப ராத்திரிட்டு நான் சொன்ன மாதிரியே அணைஞ்சு போச்சு இல்லையா ஆனா அந்த இருக்கிறது நல்லா இப்ப பாக்குறான் ஆக்சிடென்ட்ல பார்க்கும்போது கூட கொஞ்சம் அறகுற வெளிச்சத்துல அப்படி இப்படின்னு தான் பார்த்தான் தடுமாறிட்டு இருந்தான் பட் ஆக்சிடென்ட் அணைஞ்சு போச்சு ஆனா இப்ப அவன் நல்லா தெளிவா பாக்குறான் எல்லா பொருட்களையும் அப்ப என்ன நடந்திருக்கு டார்ச் அணைஞ்சு உங்க நல்லா காட்சி தெரியுது அப்ப என்ன நடந்திருக்குது சூரியன் உதித்து விட்டது அத மாதிரி இந்த நால்வகை வாக்குகளின் தொடர்பும் நீங்கி போச்சு விஞ்ஞான விஞ்ஞானகர்களுக்கு கூட இந்த வாக்குகள் இல்லாம ஞானம் விளங்காத நாம சகல ஆன்மாச்சே மும்மரமுடையவராச்சே நமக்கு இந்த வாக்குகள் தொடர்பு நீங்கன்னா எப்படி ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் வாக்குகளின் தொடர்பு நீங்கி போச்சு ஆனால் அப்ப எல்லாரும் எதிர்பார்த்தது இந்த ஆன்மாவுக்கு அறியாமை சூழ்ந்து விடும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஆனா அந்த ஆன்மாவுக்கு அறியாமை வரவில்லை முன்பு இருந்ததை விட பேரறிவு உண்டாகிறது அப்ப அங்க என்ன நடந்திருக்குது ஆக்சிடென்ட் அணைஞ்சு போனா அணைஞ்சு போச்சு முன்னை விட காட்சி ரொம்ப தெளிவா தெரியுது அப்ப என்ன அங்க என்ன நடந்தது சூரியன் உதிச்சுக்குது காற்று ஆக்சிடென்ட் தேவையில்லைங்கிற நிலைமை ஆயிட்டு அத மாதிரி பொருள் சொல்லுங்க ஓமையில சொன்ன மாதிரி வாக்குகள் நீங்கி போச்சு இந்த அண்ணனுக்கு அறியாமை தான் வரணும் ஆனா அறியாமை வராதது மட்டுமல்ல பழைய சிற்றறிவும் நீங்கி போய் பேரறிவு உண்டாயிட்டு அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்குது அந்த ஆன்மா சிவபெருமான் திருவடியில் சேர்த்து விட்டது முத்தி அடைந்து விட்டதுன்னு அர்த்தம் அப்ப வாக்குகளின் தொடர்பு தேவையில்லை அவன் டார்ச்லைட் தொடர்பு தேவையில்லைங்கிற நிலைமைக்கு அவங்க போன மாதிரி இந்த ஆன்மாவுக்கு என்ன நிலைமை வந்துட்டது வாக்குகளின் தொடர்பு தேவையில்லை பேசுவதற்கும் இந்த வாக்குகள் தான் அந்த கரணங்களை இயக்குவதற்கும் இந்த வாக்குகள் தான் பேச்சை பேசுவதற்கும் இந்த வாக்குகள் தான் அவசியம் அப்ப இந்த வாக்குகளின் தொடர்பில் நீங்கி விட்டதனால் அதனால் அதுதான் மோன நிலை அதனாலதான் அதை மோன நிலை என்று சொன்னார் விஞ்ஞானர்களுக்கும் மேலான நிலைக்கு அவர் சென்று விட்டார் விஞ்ஞானர்கள் கூட வாக்குகளால் தான் அறிவு விளக்கம் பெற்று வருகின்றார்கள் விஞ்ஞானகளே வாக்குகளாக பெறுகிறாங்கன்னா பிரளயாகலர் கேட்க வேண்டாம் இருமலமுடைய பிரளயாகலரும் வாக்குகளின் துணை கொண்டுதான் அறிந்து வருகின்றார்கள் ஆனா ஒரு ஆன்மா சகல ஆன்மாவா கூட இருக்கலாம் இருக்கும் கீழே சகல ஆன்மாவா கூட இருக்கலாம் இல்லையா அவனுக்கு பெரிய கல்வி புடமை இந்த மாதிரி சிறப்புகள்லாம் கூட உலகியல் சிறப்புகள்லாம் கூட குறையா இருக்கலாம் அது இல்லாம கூட இருக்கலாம் ஏதும் ஒன்றும் அறிவியலர் ஆயினும் அப்படி கூட இருக்கலாம் ஆனா அஞ்செழுத்தை ஓதி பெருமாண்டத்தில் அன்பு செய்து இல்லையா வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவானே ஆனால் சரியை கிரிய யோகம்னு அந்த மார்க்கத்தில் அவனை முன்னேற்றி ஞான நிலைக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுவான் அந்த வாக்குகளின் பந்தத்திலிருந்தே விடுவித்து தம்முடைய சிவஞானத்தை வழங்கி விடுவார் இப்ப வாக்குகள் மூலமா அறிவு விளக்கம் பெற்றான் இப்ப வாக்குகள் தேவையில்லை டார்ச் மூலமா பார்த்துட்டு இருந்தான் சூரிய ஒளியை கிடைச்ச பிறகு டார்ச் தேவையில்லை அது வியாபக ஒளி அது மாதிரி வியாபக ஞானமாக சிவஞானம் கிடைச்ச பிறகு ஏகதேச ஞானம் செய்கிற வாக்குகள் தேவையில்லை அப்படின்னு ஆயிட்டது இல்லையா அப்போ இவர் சகலான்மாவா இருந்த இந்த ஆன்மா முத்தி பெற்றதுனால என்ன ஆயிட்டான் ஒருவனுடைய விஞ்ஞானகரையும் தாண்டி போயிட்டான் அவர்கள் கூட இன்னும் வாக்கினால் தான் உணர்ந்து வருகின்றார்கள் இவர் சிவஞானத்தால் சிவத்தை உணர்ந்து வாக்குகள் கடந்த மோன நிலைக்கு சென்று விட்டார்கள் அப்படி மோன நிலையை எட்டியவர்கள் தான் மோனந்த மாமுனிவர் என்று சொல்லப்படுவார் அந்த மோனந்த மாமுனிவர்கள் அவர்களுக்கு தான் சிவானந்தம் கிடைக்கும் முத்தி இன்பம் சிவானந்தம் தான் முத்து இன்பம் ஆனந்தம் என்றாலும் இன்பம் என்றாலும் ஒன்றுதான் நமக்கு தெரியும் அவர்களுக்கு தான் அந்த முத்தி இன்பம் கிடைக்கும் யாருக்கு வாக்குகளின் பந்தமும் நீங்கி தம்மையும் மறந்து சிவத்தையே நினைப்பவர்கள் அவர்களுக்கு தான் வந்து முத்தி இன்பம் கிடைக்கும் அவர்கள் தான் மோனமாகிய அந்த நிலையில் உள்ள முடிந்த நிலையில் உள்ள மாமனிதர்கள் அவர்கள் ஏற்கனவே ஞான நடனத்தை அவர்களிடம் நிகழ்த்தி பெருமான் என்ன பண்ணியிருக்கிறார் வாசத்தை எல்லாம் நீக்கி இருக்கிறார் ஆனா பழைய வாசனையில அந்த பாசத்துக்காக கொஞ்சம் தலை தூக்கலாம் அதுக்கு இவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் அதான் மும்மலத்தை மோசித்தது மும்மலத்தை அவர்கள் ஏற்கனவே ஆனந்த நடனம் தரிசிக்கிறாங்க ஞான நடனத்தை தரிசிச்சு தானே ஆனந்த நடனம் தரிசிக்க முடியும் அப்ப ஞான நடனத்தை தரிசிக்கும் போதே இவருடைய மும்மலமும் நீங்கி போச்சு இல்ல அப்ப ஏன் இங்க ஆனந்த நடனத்தை வந்து மும்மலம் மோசித்துன்னு சொல்லணும் அப்படின்னா ஞான நடனத்தின் மும்மலம் நீங்கி இருந்தாலும் அதனுடைய வாசனை இருக்கும் வாசனைன்னா அந்த இடத்துல மூக்கால அறிகின்ற வாசனை என்று பொருள் அந்த பழைய அனுபவத்தின் தாக்கம் பழைய அனு மூக்கால அறிகின்ற வாசனையும் அப்படிதான் அந்த பொருளை எடுத்த பிறகு கூட கொஞ்சம் அந்த வாசனை இருக்கும்னு சொல்லுவாங்க பெருங்காயம் வச்சிருந்த டப்பா இல்லையா அதுல இருந்து பெருங்காயம் எடுக்கப்பட்டு விட்டது நல்லா எடுத்து துணியை வச்சு நல்லா தொடச்சாச்சு உடச்சு எடுத்தாச்சு உதவு உதவும் உதறியாச்சு பார்த்துருக்க அப்படி இருந்தும் அந்த வாசனை கொஞ்சமாச்சும் இருக்கும் மாதிரி முக்தி பெற்றது இந்த பிறவியில் இது புதிய அனுபவம் இல்லையா உடம்போடு கூடி வினைகளை செய்து இன்ப துன்பங்களை அனுபவித்து வந்தது எத்தனையோ பிறவிகள்ல நீண்ட நெடிய அனுபவம் அந்த பழைய அனுபவத்தினுடைய தாக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆனா சிவத்தையே உறுதியாக நினைப்பதன் மூலம் அந்த மும்மரங்களின் தாக்கம் வந்து விடாமல் காத்துக் கொள்வார்கள் அதான் மும்மலத்தை மோசித்து மோனமாகிய அந்த நிலையை அடைந்த மா முனிவர்கள் மும்மல வாசனை இராதவாறு அடக்கி மும்மலத்தை மோசித்து தான் அந்த மானிடத்தை அதனால தான் தன்னையும் மறந்து சிவம் ஒன்றையே நினைத்தது இல்லையா ஆகவே அந்த தன்னையே மறந்த நிலை அந்த சிவம் தான் ஆன்மாவை வந்து தன்னை தன்னையும் மறக்க வச்சு சிவமாகிய தன்னையே நினைக்கும்படி செய்கின்றது அதான் அண்ணகிரிநாத பெருமான் சொல்கின்ற யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலைகின்றது தற்பரமே என்று சொல்லக்கூடிய நிலை ஆன்மா தன்னையும் மறந்து சிவம் ஒன்றையே நிற்பது அதே திருவாசகம் அற்புதமா சொல்லும் எவ்வவர் தன்மையும் தன்மையில் படுத்தி தானே ஆகிய தயாபரன் எம் இறை என்று தன்னையும் மறந்து சிவமா நினைக்க சிவமா சிவத்தையே நினைத்தால் அதன் மயமாகிடும் அந்த ஆன்மா அதுதான் தான் அந்த மானிடத்தை அந்த தான் என்ற உணர்வு முடிந்த அந்த இடத்துல அந்த சிவானந்தம் அதுக்கு கிடைக்குது அந்த சிவானந்தத்தை இந்த ஆனந்த நடனத்தை பார்ப்பதன் மூலம் அந்த சிவானந்தத்தை பெறுகின்றார்கள் அந்த மாமுனிவர்கள் இந்த ஆனந்த நடனம் மூலமா அவருக்கு அந்த சிவானந்தம் கிடைக்குது ஆனந்த நடனத்தை கண்டு சிவானந்தத்தை தம் கண்களால் அவர்கள் பருகின்றார்கள் பொதுவா ஒரு இனிய உணவை பருகணும்னா வாயால் தான் பருகணும் இங்க இந்த ஆனந்த நடனம் நடனம் என்பது கண்ணுக்கு இருந்து அல்லவா ஆகவே நம்முடைய கண்களாலே இவர்கள் முத்தி அடைந்தாலும் சரீரம் இவர்களிடம் இன்னும் இருப்பதனால இவர்களுடைய ஐம்பொறியிலே அந்த கண்ணுக்கு விருந்தாகின்ற வகையிலே இந்த ஆனந்த ஆனந்த நடத்தை நடத்துகின்றார் அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா முத்தி இன்பம் என்பது ஆன்மாவின் அறிவுக்கு நேரடியாக கொடுக்கப்படுவது உலக இன்பம் தான் கண்ணு வழிய காது வழிய வாய் வழிய பொடிகள் வழியா கொடுக்கப்படுவது உலக இன்பம் இது நமக்கு நல்லா தெரியும் உலகத்தை தான் பொறிகள் மூலமா அனுபவிக்கணும் சிவத்தை பொறிகள் மூலமா அனுபவிக்க முடியுமா இல்லையா கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோய் மனசாலே அனுபவிக்க முடியாது சித்தமும் செல்லா சேர்ச்சியும் காண்க கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் பொறி எல்லாம் எட்டாதவன் ஆனா இந்த மோனந்த மாமுனிவர்களுக்கு அவர்களுடைய அந்த கண்களுக்கும் எட்டுபடி காட்சி தந்து அந்த கண்கள் மூலமாக அந்த ஆனந்த நடனத்தை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள் அந்த ஆனந்தத்தை பருகுகின்றார்கள் கண்கள் மூலமா அந்த மாதிரி கருணை ஊர் கொண்டு வருகின்றார் அது தெரியாத சம்பந்தர் சின்ன கூட்டு தரிசனம் பண்றார் பாருங்க அந்த இடத்துல அதை அற்புதமா விளக்குறார் என்னன்னா ஞானத்தால பருக வேண்டிய அந்த நடனத்தை வந்து உணர்வுக்கு நேரடியா கொடுக்க வேண்டியது சிவபோகம் ஆன்ம உணர்வுக்கு சிவபோகம் நேரடியா ஊட்டப்படணும் உலக போகம் தான் பொறிகள் வழியா ஊட்டப்படணும் சிவபோகம் ஆன்ம உணர்வுக்கு நேரடியா ஊட்டப்படணும் அப்ப உணர்வுக்கு நேரடியாக கொடுக்க வேண்டிய சிவபோகத்தை இந்த பொறிகளுக்கும் எளிதாக இந்த பொறிகள் மூலமாகவும் பெரும்படி ஒரு வாய்ப்பை விட்டார் பெருமான் அதுதான் தில்லை திருக்கூட்டுங்கிறார் உணர்வு உணர்வின் மூலம் நேரடியா பெற வேண்டிய தில்லை தரிசனத்தை பொறிகளுக்கு எட்டுமா பெருமானுடைய ஆனந்த நடனம் பொறிகளுக்கு எட்டுமா எட்டாது அது ஆன்ம அறிவு சிவஞானத்தையே கண்ணாக கொண்டு இது சிவஞானம் மூலமா பார்த்தாதான் ஆனந்த நடனம் அங்க தரிசனம் ஆகும் அப்படி உணர்வுக்கு நேரடியாக ஊட்டப்பட வேண்டிய அந்த ஆனந்த நடனம் நடனத்தை இந்த பொறிகள் வழியாகவும் கிடைக்கும்படி எளிமையாக்கி விட்டார் பெருமான் அந்த எளிமையாக்கிய இடம்தான் தில்லை என்கின்றார் அதான் சொல்றார் சேக்கிரார் பெருமான் உணர்வின் நேர் பெற வரும் சிவபோகத்தை உணர்வுக்கு நேரடியா வரக்கூடிய பொய்கள் வழியெல்லாம் வராம ஆன்ம உணர்வுக்கு நேரடியா வர வேண்டிய சிவபோகம் உணர்வின் நேர் பெற வரும் சிவபோகத்தை ஒளிவின்றி கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாம உணர்வுக்கு நேரடியா கொடுத்தா சிவபோகம் நிறைய கிடைக்கும் கண் மூலமா பார்த்ததுனால அந்த சிவபோகம் குறையாதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியல கொஞ்சம் கூட அந்த சிவபோகம் குறையாம பொறிகள் வாயிலாகவும் கொடுக்கின்றான் ஒளிவின்றி உருவின்கண் அணையும் பொறின்னு வேற எதையோ சொல்றாரோ அப்படின்னு சந்தேகம் இல்லை இந்த உருவத்தில் இருக்கிற ஐம்பொறி தான் உருவம் இந்த உடம்பு இந்த உருவம் உருவம் கொண்ட உடம்புல இருக்கிற ஐம்பொறி தான் உருவின்கண் அணையும் ஐம்பொறி அளவினும் எரிவர அருளினை என்று பாடி போறவரான ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் தில்லை பதிகம் பாடுகின்றார் கற்றாங்க பாடுகின்றார் இன்னும் எத்தனையோ பதிகங்கள் பாடுகின்றார் நமக்கு தெரியும் என்ன உணர்வோடு அவர் பாடினார் என்பது சேக்கரா பெருமான் சொல்லிதான் நமக்கு தெரியும் அந்த உணர்வை அறிந்து சொல்லும் வல்லமை சேக்கரா பெருமான் தான் உண்டு இல்லையா அதனால தான் மாமி சுகம் உறுதி போட்டுதான் என்ன அப்படின்னா ஐயா கடற்கரையில் உள்ள மணலை கூட எண்ணிடலாம் எத்தனை மணல் புகழ்கள் இருக்குன்னு கடல்ல நீந்திர மீன்களை எண்ணிடலாம் வானத்தில் இருக்கிற மீன்களை எண்ணிடலாம் இல்லையா ஆனால் சங்கரன் திருவடியை தம் தலைமையில் கொண்ட நாயன்மாருடைய பெருமையை அளவிட்டு சொல்லுதுன்னா அது அந்த கடலை அளந்தவரால் கூட அளவிட்டு சொல்ல முடியாது அது அந்த சேக்கரா ஒருவனால ஒருவரால் தான் சொல்ல முடியும் அது மாதிரி எல்லை பதிகங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம் அவர் என்ன உணர்வு கூட பாடினார் நமக்கு என்ன தெரியுது அடிக்கிறார் அந்த பாட்டுக்கு நம்ம பொருள் பழகிட்டு முயற்சி பண்றோம் அவ்வளவுதான் ஆனா எந்த உணர்வை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு அந்த தில்லை பதிகங்கள் எல்லாம் பாடினார் என்பது இந்த பெரிய புராண உணவாக தான் தெரிந்து வரும் தில்லை திருப்பூட்டு என்பது அது எவ்வளவு விசேஷமானதுங்கிறத இது மூலமா தான் நம்ம தெரியும் அந்த ஆன்ம ஞானத்துல நேரடியா கொடுக்கக்கூடிய சிவபோகத்தை இந்த உடம்புல இருக்கிற பொறிகள் வழியாகவும் கொஞ்சம் கூட குறைச்சாம குறைக்காம கொடுத்து விட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தருவதுதான் தில்லை திருநடனம் என்கிறது எப்படி பார்க்கின்றானா அந்த அம்பலத்தை தில்லை அம்பலத்தை ஞானசம்பந்தர் பார்க்கும்போது அதை எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் அதையும் சேகரா பெருமான் சொல்றார் ரொம்ப அற்புதமான இடம் என்னவென்றால் இவர் மூன்று வயதிலே சீர்காழியிலே தந்தையாரோடு திருக்கோயில் வழிபாடு செய்ய போயிருந்த போது அங்கு தந்தையார் திருக்குளத்தில் நீராடி அனுஷ்டானம் எல்லாம் செய்து கொண்டிருந்த போது அகமர்ஷனம் என்ற கிரியை அவர் செய்து கொண்டிருந்த போது இவர் அழுகின்றார் இல்லையா தந்தையாரை காணாததால் அழுவதாக உலகத்தவருக்கு தோன்றுகின்றது அவ்வளவுதான் இவர் செம்மேனி வெண்ணீற்றால் திருக்கோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதருள என்கிறார் குளத்துக்குள்ள போன மூழ்கின அப்பாவை காணமே சொல்லி அழகம் ஆனா அவர் குடத்துக்குள்ள மூணு மூணு பேரும் இவர் அழுவதும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியா இருக்கு பார்ப்பவருக்கு பாப்பா குழந்தை அப்பா குடத்துக்குள்ளதான் மூழ்கி குடிச்சுட்டு இருக்காருன்னு தெரியாம அழுது பாவம் அப்படின்னு நினைச்சுட்டு போற மாதிரி இது என்னன்னா அவர் ஞானத்தை பெற வேண்டிய அழுது அதே சமயத்துல இவர் மூழ்கி இருக்கின்றார் ரெண்டும் ஒண்ணு கூட நடந்திருக்கு இல்லையா குருவி உட்கார பணமளம் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க ஒருவே உட்காராலும் கூட அந்த பணமளம் விழுந்திருக்கும் அது விழக்கூடிய நிலைமையில இருந்திருக்கு அந்த சமயம் பார்த்து குருவி வந்து உட்கார்ந்தது அந்த மாதிரி இவர் ஞானத்தை பெறுவதற்காக பெருமானை விண்ணப்பித்து அழுகின்றார் அந்த சமயம் பார்த்து அவர் தந்தையாரும் மூழ்கி இருக்கின்றார் ஆக அப்போ அவர் அவருக்கு வந்து உமையன்னை சமேதராக வந்து ஞானப்பார் ஊட்டினார் அல்லவா சிவஞானத்தை பாலில் குலைத்து கொடுத்தார் இப்ப பிள்ளையில சென்று வழிபடுகின்றார் அந்த பிள்ளை அம்பலம் ஞான சம்பந்த எப்படி தெரிகிறதுன்னா அன்னலார் தமக்கு அளித்த எப்போ மூணு வயது இருக்கும் போது சீர்காழியில் அளித்த அன்னலார் தமக்கு அளித்த மெஞ்ஞானமேயான அம்பலமும் பாலில் குளித்து கொடுத்தாரே அன்னலார் மெஞ்ஞானத்தை அன்னலார் மெஞ்ஞானத்தை பாலில் குழைத்து கொடுத்தார் அல்லவா அந்த மெஞ்ஞானமாகவே இருக்கின்றதா இல்லை அம்பலம் அண்ணனார் தமக்கு அளித்த மெஞ்ஞானமேயான அம்பலமும் சரி அம்பலம் அப்படி காட்சி அளிக்குது அந்த சிற்றம் அந்த பொன்னம்பலத்துல திருநடனம் செய்கின்ற பெருமான் எப்படி காட்சியளிக்கின்றார் அது இன்னும் சிறப்பு பெருமான் எப்படி காட்சியளிக்கின்றார்னா தம்முடைய அறிவிலே யாருக்கு யாருடைய அறிவிலே ஞான சம்பந்தருடைய அறிவிலே எப்போதுமே பெருமான ஆனந்த நடனம் இயற்றி கொண்டிருக்கின்றார் என்ன நடனம் இயற்றுவார் ஆனந்த நடனம் அப்ப ஞான நடனம்லாம் இயற்றி அவருடைய மும்மலத்தெல்லாம் போக்கியாச்சு அவருக்கு அருட்சாரமும் கொடுத்தாச்சு ஞான நடனத்துக்கு அப்புறம் தான் ஆனந்த நடனம் அந்த முடிவான ஆனந்த நடனத்தை இன்று நேற்று அல்ல எப்போ அந்த ஞானப்பால் கொடுத்தாரோ அப்போதிருந்தே ஞானசம்பந்தர் அறிவிலே ஆனந்த நடனத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் பெருமான் தம் அறிவிலே நிகழ்த்தப்படுகின்ற ஆனந்த நடனத்தை அது போன்ற ஒரு நடனத்தை அந்த அம்பலத்திலும் பெருமான் கண்டார் இப்ப நாமெல்லாம் பார்த்து இது மாதிரி ஒரு தரிசனம் பார்த்ததில்லை இங்கதான் பார்க்கிறோங்கிறது நம்ம அனுபவம் அவர் எப்படின்னா அன்றாடம் தம் அறிவிலே நடக்கின்ற அந்த ஆனந்த நடனத்தை தில்லை மண்டிலே கண்டார் தம் உள் நிறைந்த ஞானத்தை எழும் ஆனந்த ஒருவரும் தனிப்பூட்டு தம் உள் நிறைந்த நமக்குள்ளே நிறைந்திருக்கின்ற ஞானத்தை எழும் அந்த ஞானத்திலே எழுகின்ற ஆனந்த கூத்து ஆனந்த கூத்தை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க கேட்கிறார் ஆனந்த ஒரு பெரும் தனி கூத்து ஆனந்த கூத்து ஒரு கூத்து ஒரு கூத்துனா ஒவ்வொற்ற கூத்து பெரும் கூத்து மிகவும் பெருமையுடைய கூத்து ஏன்னா ஊன நடனம் ஞான நடனம் இவற்றுக்கெல்லாம் மேலானது ஆனந்த நடனம் முடிவான முத்தி இன்பத்தையே வழங்கக்கூடியது ஆனந்த நடனம் அதனால இந்த ஆனந்த ஒரு தனி கூத்துன்னு சொல்றார் அந்த ஒருவரும் தனி கூத்த அவர் உள்ளத்துல எப்பவுமே சுவாமியை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார் அதான் சொல்றார் தம் உள் நிறைந்த ஞானத்தை எழும் ஒருவரும் ஆனந்த தனி கூத்தும் ஆனந்த ஒருவரும் தனி கூத்தும் கண்ணின் முன்புற கண்டு அறிவுல நிகழ்த்துறார் அத அவர் அருளால தரிசிக்கிறார் இப்போ இந்த கண்ணாலை தரிசிக்கிற மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிட்டுதே அப்படின்னு சொல்லி ஒழுகுகிறார் பெருமானே நீ நாள்தோறும் என் அறிவிலே ஆனந்த நடனத்தை நிகழ்த்துகிறாய் எனக்கு முத்தி இன்பத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறாய் அதை நான் சிவஞானத்தை துணை கொண்டு அறிந்து அனுபவித்து வருகிறேன் ஆனா இன்னைக்கு இந்த திண்ணைக்கு வந்த உடனே அந்த அறிவுக்கு நேரடியாக ஊட்டப்படும் அந்த ஆனந்த நடனமானது என் கண் முன்னால் நடத்தப்பட்டு இந்த கண்ணாகிய பொறியின் மூலமாகவும் அந்த ஆனந்த நடனத்தை பார்க்கக்கூடிய ஒரு எளிவந்த நிலையை நீ தந்துவிட்டாயேன்னு சொல்லி உருகின்றார் அதான் அடுத்த பாட்டு அது சொல்றாரு உணர்வின் நேர்வர வரும் சிவபோகத்தை அப்ப சொன்ன பாட்டு இதுக்கு அடுத்த பாட்டு தான் உணர்வுக்கு நேரடியாக ஊட்டப்படும் சிவபோகத்தை உருவின் தன் அணையும் ஐம்பொறிய அளவினும் எளிவர அருளினை ஆகவே அந்த ஆனந்த ஒருவரும் தனிக்கூற்றும் கண்ணின் முன்புற கண்டு கும்பிட்டு எழும் கரிப்பொடும் கடற்காணி புண்ணிய கொழுந்து அணையார் போற்றுவார் புனிதர் ஆடிய பொற்பு புனிதர் ஆடிய பொறுப்பு பொறுப்புனா அழகு புனிதர் ஆடிய அழகை போற்றுவார் எப்படி போற்றுவார் அதுதான் அடுத்த பாடம் அப்ப சொன்ன பாடம் என்னன்னா உணர்வின் நேர்வர வரும் சிவபோகத்தை உருவின்கள் அணையும் ஐம்பொறி அளவிலும் எளிவர அருளினை என்று போற்றுகின்றார் போற்றிதான் சில்லை பதிகம்லாம் படிக்கின்றார் கற்றாங்கரி யோகி இல்லையா ஆடினாயினர் நெய்யோடு வாழ்ந்தையர் போன்ற சில்லை பதிகங்கள்லாம் இப்படி மகிழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை பெற்று அதை படிக்கிறார் அணையும் ஐம்பொறி அளவிலும் எளிவர அருளினை என போற்றி இணையில் வன்பெறும் கருணையே ஏற்றி முன் எடுத்த சொற்பதிகத்தில் உணரும் இன்னிசை பாடினர் இந்த பண்டிகையோடு பாடுகின்றார் உணரும் இன்னிசை பாடினர் ஆடினர் ஒழித்தனர் வெளி மாறி என்று திருவாசகம் மாதிரி சம்பந்த பரிகத்தில் நேரடியாக அந்த மெய்ப்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருக்காரு ஆனா அடைந்த மெய்ப்பாடு ஒவ்வொரு பதிலும் பாடும் போதும் எப்படிப்பட்ட மெய்ப்பாடு அடைந்தார் எப்படியெல்லாம் உருவி கண்ணீர் விட்டிருக்கின்றார் என்பது பெரிய புராணத்தின் மூலம் நமக்கு புலனாகின்றது எந்த பதிகம் பாடும்போதும் வெளி மாறி பொழிந்தார்னா தெக்கா பெருமான் தவறாமல் குறிப்பிடுவார் அதனால எல்லா ஞானிகளுடைய ஒரே நிலைதான் சிலர் இந்த பதிகத்தை நேரடியா வெளிப்படுத்துவாங்க சிலர் உள்ளடக்கி வச்சிருப்பாங்க இல்லையா ஆகவே புனரும் இன்னிசை பாடினர் ஆடினர் விழிந்தன ஒளிந்தனர் வெளிமாறி ஒளிந்தனர் வெளி வெளிமாறின வெளியிருந்து மலை மலை போல மலை என்பது தொடர்ச்சியான ஊற்று அது மாதிரி அந்த ஆனந்த கண்ணீர் தொடர்ச்சியாக பொழியப்படுது சம்பந்த விழிகளில் இருந்து ஆகவே இந்த ஆனந்த நடனத்தை சம்பந்த பெருமான் கண்டிருக்கின்றார் அவர் நாள்தோறும் அவர் அறிவிலே இருந்த ஆனந்த நடனத்தை பெருமான் நிகழ்த்துகின்றார் அறிவில் நேரடியாக பெற்ற அந்த அனுபவத்தை பொறிகளுக்கும் எளிதாகும்படி தில்லையிலே தந்தார்னு சொல்லி பாடுகின்றார் ஆகவே இங்கு ஆனந்த நடனத்தை தரிசிக்கின்றவர்கள் மா மோனந்த மாமுனிவர் சொல்லப்படுவார்கள் அப்ப நம்ம சம்பந்த பெருமான் ஒரு மோனந்த மாமுனிவர் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பர் பெருமானும் தில்லை தன் போது அவ்வளவு அருமையாக கண்டு அனுபவித்திருக்கின்றார் அவரும் ஆனந்த நடன தரிசனம் பெற்றவர் தான் கையும் தலைமிசை புனை அஞ்சலியன் அவருடைய கண்மேந்திரி ஞானேந்திரியனா எப்படி செயல்பட்டன என்பதை அங்கு விளக்குகின்றார் கைகளை தலைக்கு மேல் கூப்பி கையும் தலைவிசை புனை என கண்ணும் பொலிமலை ஒழியாதே இல்லையா சும்மாவே அவர் வந்து பெருமானை நினைத்து ஆனதர் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பார் ஆமா அப்பர் பெருமான் மேல நேற்று மாணிக்க வாசகர் மேல பாடப்பட்ட காஞ்சிபுரம் பாடல்கள் சொன்னேன் இன்னைக்கு அப்பர் பெருமான் மேல அது மாதிரி காஞ்சிபுரம் பாடல் சொல்கின்றது இடையரா பேரன்பு இல்லையா நமக்கு இந்த மாதிரி வகுப்பு ஆலய தரிசனம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல சுவாமி நமக்கு அன்பு கொஞ்சம் கொஞ்சமா வந்துவிட்டு மற்ற பணிகள் செய்யும் போது நமக்கு அதன்மயமா ஆயிடுறோம் ஆனா அப்பர் பெருமான் வந்து இடையரா பேரன்பு கொண்டவர் மழைவாரும் இணை வெளியும் அந்த அன்பின் காரணமாக மழை போல வெளி கொடுத்து கொண்டிருக்கின்றது இடையரா பேரன்பும் மலை மலைவாரும் இணைவிடியும் உளவாரத்தின் படையரா திருக்கரவும் கைகள்ல உளவார படை இப்பவும் இருக்கு இல்லையா சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்னு பாடிக்கிறார் அதனால சிவபெருமான் திருவடிக்கே பலித்த நெஞ்சும் நடைய நடையதான் பெருந்துறவும் நடைனா அந்த இடத்துல அந்த ஒழுக்க நடை துறவு ஒழுக்கத்தில் பிறளாத சிறந்த ஒழுக்க நடையும் வாகீச பெருந்தகைதன் ஞான பாடல் வாகீசர் வாக்குக்கு ஈசர் நாவுக்கரசர் வாகீசர் வாகீச பெருந்தகைதன் ஞான பாடல் கொடையரா செவ்வாயும் அந்த எதுகை மோனை இயைபு போன்ற தொடைகள் எல்லாம் நீங்காமல் பாடக்கூடிய வாய் அவர் வாய் இல்லையா சொற்றுணை வேதிய ஒற்றுணை திருந்தடி கற்றுணை ஊட்டி நற்றுணையாவது இந்த இதெல்லாம் தொடையழகு இல்லையா ஆகவே அந்த தொடையெல்லாம் செவ்வாயும் சிவவேட பொடிவழகும் துதித்து வாழ்வான் இதை துதிப்பதே நம்ம வாழ்க்கையா இருக்கணும்னு பாடிருக்கார் சிவஞான சுவாமிகள் ஆக இப்படிப்பட்ட நிலையிலே எப்போதுமே இருப்பவர் அப்போ அவர் தில்லை கூட்டை பார்த்தா கேட்கணுமா கையும் தலைவிசை புனை அஞ்சலி என தலைக்கு மேல கையை கூப்பி அஞ்சலி செலுத்துகின்றார் அதாவது வணங்குதல் தன்னும் பொடிமலை ஒளியாதே பெய்யும் தகையன சரி புறக்கருவிகளாகிய கைதான் இப்படி தலைக்கு மேல கூப்பப்பட்டிருக்கு புறக்கருவியாகிய கண்ணுதான் வந்து மழை ஒளியுதான் அப்படின்னா அகக்கருவியாகிய அந்த கரணம் கரணங்களும் உடன் உருகும் பருவின அந்த கரணமாகிய மனமும் சேர்ந்து உருகுது இல்லையா கையும் தலைமிசை புனை அஞ்சலி என கண்ணும் பொடிமலை ஒடியாதே பெய்யும் தகையன கரணங்களும் உடன் உருகும் வலிவின பேரெய்தும் மெய்யும் தலைமிசை விழும் சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்றார் மெய்யினா உடம்பு ஒவ்வொரு அவயவத்துக்கும் வேலை கொடுத்துட்டார் கையை கூட்டி வணங்குறார் வெடிமா மழை ஒடியுது உள்ளம் அந்த கரணம் மனம் உருகுது உடம்பு அது தலையில நெடுஞ்சாங்கிடையாக விழுந்து வணங்குகின்றார் மெய்யும் தலைமிசை விடும் முன்பு எழுதலும் மின்தான் சடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர் கும்பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றார் அந்த திருநடத்தை மீண்டும் மீண்டும் கும்பிட வேண்டும் ஆர்வம் பெருகு பெருகி கொண்டே இருக்கிறது அதுக்கு அளவே இல்லை என்று இப்படி அப்பர் பெருமானுடைய அந்த ஆனந்த திருநட தரிசனத்தை இப்படி சொல்கின்றார் ஏன்னா நம்ம சாத்திரத்தில் ஆனந்தங்களும் படிக்கிறோம் அதனுடைய பெருமை நமக்கு தெரியணும்னா இந்த மாதிரி அருளாளர்கள் அனுபவத்தை வைத்து பார்க்கணும் அதுக்கு நமக்கு பெரிய புராணம் துணை செய்து சுந்தர பெருமானுடைய தில்லை தரிசனம் ஏற்கனவே நாம ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த அந்த கரணங்களுடைய தொழிற்பாடெல்லாம் படித்தோம் அந்த சமயத்துல சுந்தரருடைய திவ்ய தரிசனத்தை நம்ம பார்த்தோம் ஐந்து பேர் அறிவும் கண்களையே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் ஒரு மூன்றும் திருந்து விதமே ஆக இவையெல்லாம் அன்மாட்டா இருக்கு ஐம்பொறிகள் இருக்கின்றன அந்த கரணங்கள் இருக்கின்றன உள்ள என்ன இருக்கு குணதத்துவம் இருக்கிறது குணசரீரம் முக்குணங்கள் சாத்வீகம் ராஜசம் தாமசம் முக்குணங்கள்ல சிறந்த குணம் எது சாத்வீக குணம் தான் இல்லையா அது நல்ல திருவள்ளுவர் சொன்ன அறங்கள் எல்லாம் அறங்களின் மயமானது சாத்வீகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு ராஜசம்னா அறங்களை செய்வோம் அதே சமயத்துல அங்க கொஞ்சம் செருப்பும் இருக்கும் கோபமும் இருக்கும் இதெல்லாம் கலந்து இருக்கும் தாமச தாமத குணம்னா சோம்பல் பொறாமை எல்லா இழிவான குணங்களும் தாமச குணத்தை சார்ந்தவை தான் அப்ப நாம என்ன எந்த மாதிரி ஒரு குணம் எந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது ஆக இது தாமச குணம் சேர்ந்து தாழ்ந்த எண்ணம் இது நம்ம நம்ம கொள்ளக்கூடாதுன்னு உடனே அதை விட்டுட்டு நம்ம செய்யறோம் ஆனா நமக்கு கோப தாபங்களும் இருக்கு இது ராஜச குணம் இதுவும் வேண்டாம் இல்லையா நல்லது செய்வோம் நல்ல முறையில் செய்வோம் நம்ம செருப்பும் கொள்ளாம இருப்போம் சுவாமிக்கு அதை அர்ப்பணிச்சுக்குவோம் அப்படிங்கும்போது நம்ம சாத்திய குணத்தை சார்ந்து இருக்கிறோம் சாத்திய குணத்தை சார்ந்து நம்ம சுவாமியை நினைச்சு வாழ்ந்தா சுவாமி வந்து நம்மளை அவருடைய அருள் குணத்தை சேர்த்து விடுவார் அது சாத்விக குணத்தையும் கடந்து அவருடைய திருவருளாகிய குணத்திலே வந்துவிடுது முக்குணங்களையும் கடந்த நிலை என்பது முத்தி நிலைதான் நாம முக்குணங்கள்ல எதையாவது ஒண்ணு சார்ந்துதான் இருக்கணும் நம்ம நிலைமை அப்படி இருக்கு அப்போ தாமச குணம் வேண்டாம் அது பாவ மார்க்கம் ராஜச குணம் அது புண்ணிய பாவம் கடந்த மார்க்கம் அதுவும் வேண்டாம் புண்ணியம் மட்டுமே இருக்கக்கூடிய சாத்விக குண மார்க்கத்துல நாம இருப்போம் என்று நமக்கு திருவள்ளுவர் அதனாலதான் திருக்குறள் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கின்றார் ஆகவே அந்த உடம்பு உடம்பின் மூலமாக அந்த தில்லை தரிசனம் காணப்படுவதனால தான் அங்க பொறிகள் அந்த கரணம் காந்தி குணம்லாம் சொல்லப்படுது உண்மையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த முக்குணங்களை எல்லாம் கடந்து முத்தி அடைந்தவர்கள் ஆனா திருக்கோயில திருமேனி தரிசிக்கணும்னா இந்த உடம்பு வந்து சேர்ந்துதான் தரிசிக்க முடியும் அதுக்காக அந்த உடம்பை சேர்றார் அந்த அடியார்களை தரிசித்தல் திருக்கோயில் திருமேனிகளை தரிசித்தல் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அவங்க உடம்போட சேருவாங்க யாரு தான் நம்ம தேவார ஆசிரியர்கள் நம்ம சந்தானாச்சாரியர் போன்ற ஞானிகள் எல்லாம் எப்போ உடம்புக்கு வருவாங்கன்னா இந்த குருலிங்க சங்கமம் தட்சிணத்துக்கு தான் அதைத்தான் பன்னெண்டாம் சொல்லுவார் போன வருஷம் சிவஞான போதும் நாம தான் கேட்டோம் பன்னெண்டாம் யுத்தத்துல ஆலயம் தானம் மாணவ நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானம் அரணனை தொடுமே அப்ப அடியார்களை தொடணும் திருக்கோயில தொடணும்னா உடம்பு மூலமா தான் தொட முடியும் உங்க உடம்பெல்லாம் கடந்து முத்தி அடைஞ்சிட்டாங்க ஆனாலும் உங்க உடம்பு இருக்குது நீங்க கூடிய காலத்துல தான் நீங்கும் அவர்கள் கூட அந்த உடம்ப பயன்படுத்தணுமா உடம்பையே கடந்த முத்தி அடைஞ்சவர்கள் கூட அந்த உடம்பு நீக்காம இருப்பதனால அதை அப்பப்ப பயன்படுத்திக்கோங்க ஆலய தரிசனத்துக்கும் அடியார் தரிசனத்துக்கும் பயன்படுத்திக்கோங்கன்னு சிவமுத்தர்களுக்கே விதிக்கப்பட்டுள்ளது நாம இன்னும் உடம்ப கடக்கல இல்லையா நான் உடம்பு வச்சுட்டு நான் தரிசனம் இல்லாம இருந்தேன்னா அப்போ எனக்கு எப்படி முன்னேற்றம் இருக்கும் என்று நான் நினைச்சு பார்ப்போம் இல்லையா ஒவ்வொருவரும் நம்மளை நம்மள நாமே இதை சொல்லிக் கொள்ளணும் அவர்களுக்கே ஆலயம் தானும் அறங்கப்படுவேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் உடம்பு போறார் அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐந்து பேர் அறிவும் கண்களையை கொள்ள அடப்பெரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக இல்லையா குணம் ஒரு நான்கும் குணம் ஒரு மூன்றும் திருந்து சாற்று விதமே ஆகும் குணங்கள்ல திருத்தமான குணம் அதுதான் இந்துவாழ் சடையான ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தில் பாத்தீங்கன்னா இங்க ஆனந்த ஒருவரும் தனி கூத்துன்னு சொன்ன மாதிரி அங்கேயும் தனிப்பெரும் கூத்துன்னு அதே சைக்கிளா சொல்றார் அப்போ சுந்தரமு சுவாமிகளும் ஆனந்த நடனத்தை தெரிவிக்கின்றான் என்பது தெளிவாக பாருங்க இந்த வார்த்தை அதே வார்த்தையை அங்கே வைக்கிறார் பாருங்க இந்துவாள் சடையான ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்து ஆனந்தங்க சொல்லும் ஆனந்த எல்லையில் எல்லை எல்லையில்லாத தனிப்பெரும் கூத்து ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த வேறின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிதான் மகிழ்ச்சியும் மலர்தான் ஆனந்த நடன தரிசனம் வெளிப்படையா அர்த்தம் அற்புதமா பண்ணிட்டாங்க ஆகவே நம்முடைய சமயாச்சாரியார்கள் மூவரும் அந்த தில்லை நடனத்தை தரிசித்து ஆனந்த நடனத்தை அங்கு தரிசித்திருக்கின்றார் அவரவர் நிலைக்கு ஏற்ப அந்த தில்லை நடனம் அமையும் இம்மூவர் முதலிகளுக்கு அது ஆனந்த நடனமாக அமைந்திருக்கின்றது எனவே இவர்களெல்லாம் தான் இங்க சொல்லப்பட்ட மோனந்தம் ஆமுனிவர் என்பதை நாம் ஏன்னா பக்தி மார்க்கத்தை காட்டியவர்கள் அவர்களும் வரலாற்று படங்கள் நம்ம படிக்கிறோம் எல்லாம் பக்திமான்கள் ஞானவான்கள் அவர்கள் வேறு என்றெல்லாம் சொல்கின்றார்கள் மேலோட்டமா பார்த்து நம்ம நம்ம திருமுறைகளையும் நம்ம சாத்திரங்களையும் ஒத்து பார்த்தாதான் சமயாச்சாரியருடைய நிலை என்ன அவர்கள் ஊடநடனத்தை கடந்து ஞான நடனத்தை கடந்து ஆனந்த நடனத்தை கண்டு திளைப்பவர்கள் மோனமாகிய நிலையை அடைந்தவர்கள் முக்தியிலே திளைப்பவர்கள் என்பதை நமக்கு உண்மை விளக்கம் தான் நமக்கு உணர்த்துது நாமளா பெரிய புராணத்தை பார்த்தாலும் இவ்வளவு விஷயம் நமக்கு தெரியாது இந்த உண்மை விளக்கத்தோட இணைச்சு பார்க்கும் போதுதான் நமக்கு அது தெரிகின்றது ஆகவே இந்த நடனத்தை நமக்கு தரிசிக்கக்கூடிய தகுதியை தருவது பெருமானுடைய திருவருள் தான் பெருமானுடைய திருவருளால் தான் அந்த நடனத்தை நம்ம தரிசிக்க முடியும் அந்த திருவருள் வடிவாகிய அம்மை தான் அந்த நடனத்தை நம்முடைய சார்பில் கண்டு அந்த நடனத்தினுடைய பயனை நமக்கு வழங்குகின்றான் அம்மையின் துணை இல்லை என்றால் அம்மா திருநடத்தை யாராலும் தரிசிக்க முடியும் அதை அருமையா அடுத்த பாடகம் சொல்றான் மறைவிடமா நின்று மிகு பஞ்சாங்கரத்தான் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள்தான் காணும்படியே கருணை உரு கொண்டு ஆடல் பேரும் அவர் அவர்க்குண்டோ பிறப்பு என்று சொல்கின்றார் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் உரை என்றால் என்ன வாக்கு உணர்வு என்பது உணர்வை தரக்கூடிய மனம் வாக்கு மனங்களுக்கு எட்டாத பெருமான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உணர்தற்கும் அறியவன் ஓதற்கும் அறியவன் உணர்தல் மனத்தின் வேலை ஓதல் வாக்கின் வேலை அதான் வாக்கு தான் எட்டாதவன் அவன் அந்த பெருமான் துணை உணர்வுக்கு எட்டா ஒருவன் அதை முதல்ல வச்சுக்குவோம் துணை உணர்வுக்கு எட்டா ஒருவன் என்ன பண்றான் மிகு பஞ்சாக்கரத்தார் பஞ்சாக்கரம் என்பது ஐந்தெழுத்து மந்திரம் அதை ஏன் மிகுன்னு அடைமொழி கொடுத்தான் அது நம்ம சிவாச்சாரியர் ஐயா சொன்னாங்க அது போதுவார் ஐயா சொன்னாங்களா எனக்கு சரியான நினைவில்லை இந்த வகுப்பு ஆரம்பிக்கிற சொன்னாங்க வேதனரை தலை போங்க மிகு சைவத்துறை விளங்க சொன்னாங்க சாமி சொன்னாங்க நம்முடைய ஸ்ரீ தம்பரான் சுவாமி அவர்கள் சொன்னார் வேதனரை தலைத்தோங்க என்று சொன்ன சேக்ரா பெருமான் சைவத்தை பற்றி சொல்லும் போது மிகுன்னு ஒரு அடை கொடுக்கிறார் மிகு சைவத்துறை விளங்க ஏன்னா அந்த வேத நெறி சார்ந்து நடக்கக்கூடிய மார்க்கங்கள் வைதிக மார்க்கங்கள் பல இருக்கின்றன அந்த வைதிக மார்க்கத்துக்குள்ளே தலைமையாக இருப்பது என்னென்றால் என்றால் சைவம் அதான் மிகு சைவத்துறை ஏன்னா அந்த வேதத்தின் மெய்ப்பொருளை சொல்வது சைவம் தான் அது ஞானசம்பந்த பெருமான் நமக்கு எளிமையா சொல்லியிருக்கிறார் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று உண்மையை உணர்த்தியது அதனாலதான் அது சைவ நெறிதான் தான் அந்த உண்மையை உணர்த்தி இருக்கு அதனால மிகு சைவத்துறை என்று சொன்னார் இந்த மாதிரி எத்தனையோ மந்திரங்கள் இருக்கலாம் அத்தனை மந்திரங்களுக்கும் தலைமையான மந்திரம் எது என்றால் அஞ்செழுத்து மந்திரம் தான் இந்த பஞ்சாக்கரம் தான் அதனாலதான் இது மிகு பஞ்சாக்கரம் என்று சொன்ன அந்த மிகு பஞ்சாக்கரத்தால் அஞ்செழுத்து ஏற்கனவே அஞ்செழுத்து வடிவாக பெருமான் ஆடுவது சொல்லப்பட்டது அந்த மிகு பஞ்சாக்கரத்தால் அருளை அருள் உருவம் கொண்டு அதான் மூன்றாம் அடியில கருணை உருக்கொண்டு கருணை உண்டு கருணை என்றாலும் திருவருள் என்றாலும் ஒன்றுதான் தன்னுடைய கருணையே வடிவாக கொண்டு ஐயா கருணை எப்படி ஒருவருக்கு வடிவமா இருக்க முடியும் இப்ப நமக்கெல்லாம் வடிவமாக இருப்பது இந்த உடல் இது மாயா காரியத்தால் ஆனது இந்த உடல் மூலமா நம்ம கருணையை அடுத்தவங்ககிட்ட காட்டலாம் கருணை கொண்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் ஆனா சுவாமிக்கு கருணையே உருவமா இருக்குதுன்னு சொல்றாங்களே அது நான் முதல்ல சுவாமிக்கு உடல் இருக்குன்னா நம்மள மாதிரி மாயாகாரிய ஜட உடல் அன்று யாருக்கு மாயாகாரிய உடம்பு இருக்கும் யாருக்கு மருந்து மாத்திரை கொடுக்கப்படும் நோயாளிக்கு தான் கொடுக்கப்படும் இல்லையா சின்ன குழந்தைங்க அதுவும் ஏதோ விசேஷமான பதார்த்தம் எடுத்து எனக்கு எனக்கு சொல்லிட்டு இருக்கும் அது வேற ஆனா பொதுவா மருந்து மாத்திரை யாருக்கு கொடுப்போம் நோயாளிக்கு தான் கொடுக்கும் நமக்கு ஆணவமாகிய நோய் இருப்பதனால மாயாகாரிய உடம்பாகிய மருந்து கொடுக்கப்பட்டது சிவபெருமான் இயல்பாகவே ஆணவ சார்பு இல்லாதவன் கருவி கரணங்களின் துணையின்றே அறியக்கூடியவன் அவனுக்கு ஏன் இந்த கருவி கர்ணம்லாம் இருக்கக்கூடிய மாயாகாரிய உடம்பு ஆனாலும் அவனும் ஒரு திருமேனி தாங்குகின்றான் அவனுக்கு ஒரு உடம்பு திருமேனி இருக்கிறது அது ஏன்னா நாம உடம்போடு கூடயே வாழ்வதனால பெருமானும் அந்த உருவத்தோடு இருந்தால் நமக்கு வழிபாடு செய்வதற்கு அது மிகவும் துணை செய்யும் நமக்காக உருவ திருமேனி தாங்குகின்றான் அந்த உருவ திருமேனி ஏதோ பார்ப்பதற்கு ஓரளவு நம்ம உருவத்தோட ஒத்திருந்தாலும் அது பொருளால் வேறு இல்லையா தங்க ஆபரணம் இருக்கு கவரிங் ஆபரணமும் இருக்கு போட்டதுல ஒத்திருக்கலாம் மெட்டீரியல் வேற இல்லையா அப்ப சுவாமியுடைய உருவம் எதனால் ஆனதுன்னா அவருடைய ஞானத்தால் ஆனது ஞான திருமேனி அந்த ஞாபகம் அப்புறம் ஞான திருமேனி சொல்லுங்க ஏன் கருணை திருமேனி ஏன் சொல்றீங்க அப்படின்னா ஞானம்ங்கிறது அறிவு கருணைங்கிறது இறக்கும் தெரிஞ்சு ஞான திருமேனின்னு சொல்ல வேண்டியதுதான் ஏன் கருணை திருமேனி சொல்றீங்கன்னா சுவாமி ஞானம்னா என்ன அறிவு சுவாமி தம் அறிவை எதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறார்னா நம்ம மீது இரக்கம் காட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்துகிறார் அந்த பேரறிவே வேற எதுக்கும் பயன்படுத்துறதில்லை அதனால அவருடைய ஞானத்தையே கருணை என்று சொல்லிவிடுகின்றோம் அதனால அவர் ஞான திருமேனி கொண்டுன்னு சொல்றதை விடவும் எப்படி சொல்றது சிறப்புன்னா கருணை திருமேனி கொண்டுன்னு சொல்றது சிறப்பு இல்லையா அதான் நம்ம ஆதீன புலவராக இருந்த சித்தாந்த நண்பணி தாசா மீனாட்சி சுந்தர பிள்ளை அவர்கள் சொல்வார் என்ன அப்படின்னா ஒரு ஒருவன் தன்னுடைய தாய் எவ்வளவுதான் புலமை சிறப்பு உடையவராக இருந்தாலும் எவ்வளவுதான் வந்து வீட்டு வேலைகளை எல்லாம் செம்மையாக செய்யக்கூடிய ஒரு திறமை உடையவராக இருந்தாலும் மற்றும் எத்தனையோ திறமைகள் தன்னுடைய இருந்தாலும் அவன் தன் தாயை பற்றி சொல்வது சொல்வான் என் தாய் என் மீது மிகுந்த அன்புள்ளவள் என் தாய் என் மீது ரொம்ப கருணை உள்ளவர் அன்புள்ளவள் என்பது என்ற எண்ணம் தான் அவனுக்கு மேலோங்கி இருக்கும் ஏன்னா அந்த தாயோட திறமை இந்த தாயோட அறிவு புலமை எல்லாமே